ஆஜ்யசிலக்லமயே புராணயாமம் ஸ்ரீமத்ரங்கலேயம் பிரணாமியோர்தா உரந்தரஸ்ய மகதாத்வயவட்டனா ஸ்ரீமத்யாம் விஜயரியோரிவாஹா മുടായ പാത്ത് പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് பல நூறாயிரம் மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு பரிவாயிரன் பலவார்மனே மங்கையம் பல்லாண்டு சுடராயம் பல்லாண்டு அப்பாண்டு பல்லாண்டு ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்பதிண்டோள் மணிவண்ணா ஒன்றேவடி ஆயிரம் பல்லாண்டு பரிவாய் நின் பலமாறு வார் என்ன மங்கையம் பல்லாண்டு பரிவார பல்லாண்டு படைவார் பக்கமுழங்கள் அப்பாந்தியம் வந்து வண்ணம் கொண்டேன் எங்கள் குழுவினில் புதலோட்டங்கள் பழங்கை பாடாடாக பலபுரனுக்கு முன்னம் வந்து எங்கள் குழாம் புகழ்ந்து கூடுமணமுடையீர்கள் வரம்பொழில் பந்தொல்லை கூடுமினோகரமன்னன்கரைய நமோ என்னை எடுத்து இருளே தனக்கு வந்தடை ஆயிரனாக சென்று பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டின் தொடங்கி வந்து வழி வழியாற்றியின் அறியழித்தவனை பந்தரீர பல்லாண்டு பல்லாயிரக்காண்டன்னு பாடுதுமே கோயில் புரியாலே ஒத்துந்துருந்தே பல்லாண்டு கோருவி கையடை காயங்களுக்கு போனோடு காதுக்கு குண்டலமன்றே படை மொழியாருக்கு பல்லாண்டு கோருவனே கலைந்தடையுடுத்து கலத்தலுண்டு துடைத்துழாய் மலர்ந்தோடி கலைந்தனா சூடுமி தொண்டர்கள் திருவான திருவனமே படைத்தவை நானை பள்ளி கொண்டாருக்கு பல்லாண்டு கூறுமே உந்தனுக்கடியோம் என்றெழுத்துப்பட்ட நாளே அடியோங்கள் அடைக்கொடில் வீடுவத்தின் தொழிலாகி திருவையை சிலை குணைத்து ஐந்தரைய பெண்ணாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுமில்லா அணிவோன் அபிமானதுங்கன் செல்வனை திருமாலே நான் உனக்கு பல பணியாராயணா பரபரன் பரபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு ஒருவனே பவித்திரனே பரமே தீரை சார்ந்தம் என்னும் இல்லாண்டான் தன்னை இல்லிபுத்தோர் விட்டு தான் விரும்பியதான் உரைப்பார் நாராயணாயவனே பல்லாண்டும் பரமாத்மனை பவித்திரனை பரமேத்தியை சார்ந்தவென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் விட்டு தன் விரும்பியதென் உரைப்பார் நமோ நாராயணாய வேண்டே பரமாத்தனை சொல்லான் महाभारत கெட்டு உடுத்து பாது நல்ல கண்ணன் துளாய் தொடர்ந்து இறைவன் இறைவன் அதில் கொடுப்பிட்டு கலிங்கமுடுத்து காது நல்ல கண்ணந்துளாய் தொடர்ந்து கிழக்கிறிவன் இறைவன் இறைவன் கவராடையொடுத்து ஒரு செண்டு எழுப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி வந்தனர் குருவனுடைய தனிப்பாயே உருளச்சகடமது உலகில் நிமித்தியொடிவாடி வந்து எல்லாம் புகழ்ந்து இருடத்திருவன் பாடி வந்து இல்லம் புகழ்ந்து ஏமத்திருவன் இருவன் முகத்தம்பல மாமணி பெண் குரலிந்து முருகன் செய்தனை ஏத்தேக்கிருவன் இருவன் இருவன் கொத்தவில் என் கையேந்தாயன் பார்த்த புலிர் இறைவன் இறைவன் அறத்தின் கருத்தை சொன்ன போதினார் இறைவன் இறைவன் இறைவன் பிடித்தாட்டும் புனிதி இக்காலங்கள் யாமுகக்கேதண்டுமல்ல எங்கே இறைவன் இறைவன் இறைவன் ஆடியதைந்து நடவாரொருகி போய் கூடி குறவவினை கோமள பிள்ளை மகள் தோல் மணவாறு அள்ளி தோழக்கண்ணனை அங்கோராட்சி பொழுதோடியா திறத்தை திறத்து களியன் சொன்ன மாலை சொல்லி குதிப்பார் துக்கமிழர் கமலக்கண்ணனை அங்கோராட்சி எல்லி பொழுதோடியா ஊழல் திறத்து களியன் சொன்ன மாலை சொல்லி துடிப்பார் தூக்கமிழரே ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அறவாரி நூறாயிரம் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் பல்லாண்டு வளத்துறையும் சுடராயும் பல்லாண்டு படைவார் ஒக்க முழங்க அப்பா நியமம் பல்லாண்டு வேதவிதாகாரே பராக்கிரமா ராமானுஜாய பத்ராம் அபிவர்தனாம் ராமானுஜாய பிரிவாசரவச்சலாம் திரங்க வியாபினே பூயாச்சாரியே श्रीमन्ना श्रीरङ्ग श्रियमणुभद्रवाणुदिनं संवर्धया श्रीमन् श्रीरङ्ग श्रियमणुभद्रवाणुदिनं संवर्धया नमः श्रीशैलनादारि भुञ्जीनगरजन्मने परमप्राप्तिरिङ्गधारिणे श्रीशैलाशयापात्रम् श्रीभद्रादिगुणात्मवम् यदीन्द्रप्रणम् वन्दे रम्यजामागरम् मुनिम् பாடி தெரிவாய் மொழிப்பெண்ணை மாதவாய் வாழ மணவாழவாமுடிவன் மாறியவன் மாறன் தெரிவாய் உழைப்பவனை வாழிய சேரவாரி பிரியவாய் சங்கரத்தே தோழை வாழிய கையனேந்திய முக்கோடன் வாழிய கருணமுந்திய கண்ணினை வாழிய புண்ணியாடி புகழ்வாடி வாழிய அடியார்கள் வாழ கணவர் வாழ சடலோகன் தந்தவர் நாள் வாழ கடல் சொல்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளமாமுனியே Yeah.